الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما وقال النبي صلى الله عليه وسلم من صلى علي ما تمرى كتب الله له بين عينيه براءة من النفاق وبراءة من النار واسكنه يوم القيامه مع الشهداء او كما قال عليه الصلاه والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லா ஜல்ல ஷானகு தாலாவிற்கே உரித்தாக்குக எம்பெருமானார் சல்லல்லாஹு அலிக் வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபகங்கள் தபக சுகதாக்கள் சுவாலிகன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அன்பிற்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு சலவாத்தும் சன்மானங்களும் என்றொரு அழகிய மகுடத்தின் கீழ் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஆசைப்படுகிறோம் பெருமானாரின் மீது எதற்காக செலவாத்து சொல்ல வேண்டும் அப்படி பெருமானார் நமக்கு கொடுத்தது என்ன அப்படி செலவாத்து சொல்வதால் நமக்கு ஏற்படுகிற சன்மானங்கள் என்ன என்னென்ன கிடைக்கும் சாதாரணமாக இன்றைக்கு ஒரு பள்ளிக்கூடங்கள் கட்டப்படுகிறது என்றால் பள்ளிக்கூடத்திற்கு யார் ஸ்தாபகராக இருக்கிறாரோ அவர் பள்ளிக்கூடம் இருக்கிற வரை நினைக்கப்படுகிறார் அவருக்காக விழா எழுப்பப்படுகிறது இந்த மனிதர் மட்டும் இல்லை என்றால் பள்ளி இருந்திருக்காது சமுதாயத்திற்கு உழைத்த உத்தமர் வள்ளல் என்றெல்லாம் அவரை பாராட்டுகிறோம் அவருக்கு நினைவு நாள் கொண்டாடப்படுகிறது ஒரு ஃபேக்டரி ஒருவர் உருவாக்குகிறார் என்றால் பல ஆயிரம் பேர்கள் அதில் வேலை செய்கிறார்கள் அந்த ஃபேக்டரியை உருவாக்கியவரை பற்றி நல்ல முதலாளியாக இருந்தால் அதுவும் குறிப்பாக அந்த ஃபேக்ட் இருக்கிற காலம் எல்லாம் அவர் நினைக்கப்படுவார் ஒரு நல்ல அரசியல்வாதி பல தலைமுறைகளுக்கு அவர் நினைக்கப்படுகிறார் இதெல்லாம் மனிதர்களுடைய வழக்கு இந்த அடிப்படையிலே பெருமானாரை பார்க்கிற பொழுது அவர்கள் இல்லை என்றால் வானம் இல்லை பூமி இல்லை சூரியன் இல்லை சந்திரன் இல்லை எதுவும் இல்லை நாயனார் செல்லல்லாக அழைவ செல்லம் அன்னவர்களை பொறுத்தவரை அல்லாஹுவின் பார்வையில் உலகம் இருக்கிற வரை பெருமானார் நினைக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான் இன்னல்லாஹு மலாயிக்கத்து யுஸல்லூன அலன் நபி அல்லாஹ்வும் மலக்குகளும் ஸலவாத்தை உரைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் நீங்களும் செலவாத்தை சொல்லுங்கள் என்று பெருமானார் சொல்லவில்லை அல்லாஹ் கட்டளையிடுகிறான் அம்ருசிகா அரபியிலே சொல்லுவார்கள் வாஜிபை காட்டு சல்லு அடைகி வ சல்லிமு தஸ்லீமா அல்லாஹ் அம்ரை பயன்படுத்துகிறான் ஏழை பயன்படுத்துகிறான் சொல்லி தீர வேண்டும் என்கிறார் அப்படி பெருமானார் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்தார்கள் உலகத்திலே இருந்து கொண்டு எந்த நபியும் செய்யாத ஒன்றை பெருமானார் செய்தார்கள் பெருமானார் இந்த சமுதாயத்திற்கு செய்து காட்டியது என்று ஏறத்தாழ ஒரு இருநூத்தி முப்பத்தி சொச்சம் விஷயங்கள் இருக்கிறது இருநூத்தி முப்பதுக்கு மேல் உள்ள விஷயங்களை வேற எந்த நபியும் செய்யாமல் அந்த உம்மத்துக்காக பெருமானார் செய்திருக்கிறார் அதுல ஒன்று உதாரணத்திற்கு இந்த உலகத்தில் இருந்து கொண்டே சொர்க்கத்தை வாங்கி கொடுத்தவர்கள் பெருமானாரை தவிர வேறு எந்த நபியும் இல்லை இதற்கு முன்னால் நிறைய நபிமார்கள் வாழ்ந்தார்கள் நீ சொர்க்கவாசி நீ சொர்க்கவாசி நீ இந்த நல்ல மழை செய்த காரணத்தினால் நீ சொர்க்கவாசி உனக்கு சொர்க்கம் உண்டு என்று வாங்கி கொடுத்தவர்களை பெருமானாரை தவிர இதற்கு நிறைய வரலாறுகளை சொல்ல முடியும் ஒரு சில வரலாறுகளை நான் ஆதாரமாக காட்டுவேன் ஒரு கிராமவாசி பெருமானார் செல்லல்லாக அழிவு செல்லும் மன்னவர்களை பார்க்க வர வேண்டும் என்று பார்க்க வருகிறார் நாயகத்தை பார்க்க வர்றார் ஹஜ்ஜினுடைய காலம் உம்ரா செய்து விட்டு வரலாம் என்று உம்ரா செய்து விட்டு பெருமானார் செல்லல்லாக அழிவு செல்லத்தை பார்க்கலாம் என்று எண்ணுகிறார் யமனிலிருந்து வருகிறார் பெருமானாரை இதுவரை பார்த்ததில்லை உம்ரா செய்கிறார் பக்கத்திலே பெருமானாரும் நிற்கிறார்கள் பெருமானாரும் உம்ரா செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவருக்கு இவர்தான் நாயகம் என்று தெரியவில்லை காரணம் நம்முடைய அரசியல்வாதிகளை போன்றல்ல பெருமானார் செல்லல்லா செல்லாம் முன்னாடி போனா கூட ஒரு பத்து பேர் வர்றதெல்லாம் பெருமானாருக்கு பிடிக்காது பெருமானார் செல்லல்லா செல்லம் போக அவர் அஜல் அஸ்வது கல்லை தொட்டு முத்தமிடுகிறார் முத்தமிட்டு விட்டு யாக்கரியும் என்றார் இன்றைக்கும் அந்த பழக்க மரபுகளிடத்தில் இருக்கிறது ஒரு நல்ல செயலை செய்துவிட்டு யாக்கரியும் என்பார்கள் ஹஜருல் அசுதை தொட்டு முத்தமிட்டு விட்டு யாக்கரியும் என்றார் பெருமானார் பின்னால் நின்று கொண்டு யாக்கரியும் என்றார்கள் கிராமவாசி திரும்பி ஒரு முறை முறைச்சாரு நாம சொல்ற மாதிரியே செஞ்சுட்டு இருக்கிறார் அடுத்து ஒரு சுத்து சுற்றுகிறார் லுக்குனை யமானி வருகிறது கிராமவாசி அதை தொடுகிறார் முத்தமிடுகிறார் யாக்கரியும் என்றார் பெருமானாரும் அவருக்கு பின்னாலேயே சென்றார்கள் தொடுகிறார்கள் முத்தமிடுகிறார்கள் யாக்கரியும் என்றார்கள் கிராமவாசிக்கு தாங்க முடியல என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர் நீர் என்னை போன்றே செய்கிறீர் ஒன்றும் பேசவில்லை அடுத்த சுற்றிலே ஹத்தீமுக்குள்ளே காபாவுக்கு பக்கத்திலே ஒரு வளையம் இருக்கும் ஹத்தீம் அதற்குள்ளே கிராமவாசி நுழைகிறார் காபத்துல்லாவினுடைய திரையை பிடிக்கிறார் யாழ்லா எனக்கு மன்னிப்பாயாக எனக்கு அருள் செய்வாயாக முகம்மதுக்கும் அருள் செய்வாயாக என்று பெருமானாருக்கு அருள் செய்ய சொல்லி பக்கத்தில் இருக்கிற நாயகத்தையே தெரியாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறார் பெருமானாருக்கு அருள் செய்வாயாக சொல்லிவிட்டு யாக்கரியும் என்றார் பின்னால் இருந்து கொண்டு பெருமானார் யாக்கரியும் என்றார்கள் எங்க ஊரா மட்டும் இருந்திருந்தா இந்த ஒரு வார்த்தை தான் பேசினார் கிராமவாசி எங்க ஊரா மட்டும் இருந்திருந்தா ஒன்றும் பேசவில்லை அதற்கு பிறகு தவாஃபு முடிகிறது மக்காம இப்ராஹிமில ரெண்டு ரக்காத்தை தொழுகிறார் கிராமவாசி பெருமானாரும் பக்கத்திலே தொழுகிறார்கள் தொழுது முடித்துவிட்டு யாக்கரியும் என்றார் பெருமானாரும் யாக்கரியும் என்றார்கள் எங்க ஊர்லயே பெரிய தாதா நான் தான் கிராமவாசி எங்க ஊரிலேயே பெரிய தாதா நான் தான் இது ஹரம் புனிதமான ஸ்தலம் கான ஆமினா உள்ளே நுழைந்து விட்டால் யாரும் யாரையும் தாக்கக்கூடாது வெளியவா வைத்துக் கொள்கிறேன் இது புனிதமான ஸ்தலம் ஒன்றும் பேசவில்லை பெருமானார் சை தொடர்கிறார் பெருமானாரும் பின்னாலேயே சை செய்கிறார்கள் நாயகமும் இவரை விடுவதாக இல்லை அவரும் யாக்கரியுமே விடுவதாக இல்லை மினாவில ஏறி நின்று கொண்டு துவா செய்து விட்டு யாக்கரியும் என்றார் பெருமானாரும் யாக்கரியும் என்றார்கள் வந்தது கோபம் அடக்கினார் ஏழு சுற்றுக்கள் முடிகிறது மர்வாவிலிருந்து கீழே இறங்குகிறார் யாக்கரியும் என்று பெருமானாரும் கீழே இறங்கி விட்டார்கள் சட்டையை மொத்தமா சேர்த்து பிடிச்சிட்டார் சேர்த்து பிடித்து விட்டு நாயகத்தை பார்த்து சொன்னார் நான் இங்கு ஒரு நல்லவரை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன் அவர் உன்னை விட்டுவிடு என்றால் விட்டுவிடுவேன் அவர் உன்னை கொன்றுவிடு என்றால் கொன்று விடுவேன் நான் முகம்மதை பார்க்க வந்திருக்கிறேன் முகம்மதை பார்க்க வந்திருக்கிறேன் பெருமானார் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அடக்கத்தோடும் பணிவோடும் சொன்னார்களாம் நீ யாரை பார்க்க வந்தாயோ அந்த முகம்மதே நான் தானப்பா தலைக்கு ஏறி இருந்த கோபம் வேகமாக காலுக்கு கீழ் இறங்குகிறது பெருமானார் செல்லல்லாக அலைவ செல்லத்தை பார்த்து கட்டி தழுவுகிறார் நபி பெருமானாரிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார் மாணவி தனக்கு துரோகம் இழைத்தவர்களையே மன்னித்த மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை மன்னிப்பதா பெரிய விஷயம் அதெல்லாம் பரவாயில்லை என்று பெருமானார் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிற பொழுது அந்த கிராமவாசி நாயகத்தை பார்த்து கேட்கிறார்கள் நபியே நாயகமே நாளை மறுமையிலே அல்லாஹ் என்னை கேள்வி கேட்பானா எனக்கு கேள்வி எனக்கு உண்டா என்று கேட்கிற பொழுது பெருமானார் எல்லோருக்குமே கேள்வி கணக்கு உண்டு நல்லவர்கள் கேள்விக்கு பதில் சொல்லி தப்பித்துக் கொள்வார்கள் கெட்டவர்கள் பதில் சொல்லாமல் நரகத்திற்கு செல்லுவார்கள் என்று சொல்லுகிற பொழுது கிராமவாசிக்கு வேகமாக கோபம் வருகிறது அல்ல ஏண்ட கேள்வி கேட்டா நான் அவன்கிட்ட திருப்பி கேட்பேன் இறைவன் என்னிடத்தில் கேட்டால் நான் அவனிடத்தில் திருப்பி கேட்பேன் பெருமானார் அப்படி என்னப்பா கேட்பாய் என்கிற பொழுது அல்லாஹ் நீ ஏனடா இவ்வளவு பாவம் செய்தாய் என்று என்னை பார்த்து கேட்டால் நான் அவனை பார்த்து அவன் என்ன பதில் சொல்லுவான் என் பாவம் அதிகமா உன் மன்னிப்பு அதிகமா என்றால் அவனால் என்ன சொல்ல முடியும் என்னை பார்த்து அல்லாஹ் கேட்டால் ஏனடா இவ்வளவு கஞ்சத்தனம் செய்கிறாய் என்று அல்லாஹ் கேட்டால் நான் கேட்பேன் என் கஞ்சத்தனம் அதிகமா உன் கொடைத்தனம் அதிகமா எது அதிகம் இப்படியே தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார் ஜிப்ராஹில் அலி இஸ்லாமே வந்து விட்டார்கள் நாயகமே போதும் போதும் நிறுத்த சொல்லுங்கள் அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லிவிடுங்கள் அல்லாஹ் சொல்லி அனுப்பிவிட்டான் சொர்க்கம் உண்டு கேள்வியை நிறுத்த சொல்லுங்கள் பெருமானார் கட்டி தழுவினார்கள் சொன்னார்கள் இதற்குத்தான் அப்பா உனக்கு பின்னால் இத்தனை தடவை அலைந்து அலைந்து யாக்கரீம் யாக்கரீம் என்று நான் சொன்னேனே அதற்கு என்ன காரணம் உன்னை சொர்க்கவாசியாக்கி பார்க்க வேண்டும் என்பதுதான் எனக்கு நோக்கம் என்றால் பெருமானார் எவ்வளவு பெரிய உபகாரம் தன்னை பார்க்க வந்த ஒருவருக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்த தலைவர் உலகத்திலேயே நாயகத்தை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது பெருமானார் செல்லல்லாஹு அலிவசலத்தினுடைய வரலாறுகளை தொடர்ந்து நாம படிச்சா நிறைய வரலாறுகளை சாட்சிக்கு கொண்டு வந்து நிறுத்த முடியும் விழால் அலி அல்லாஹு எவ்வளவு பெரிய சஹாபி பெருமானார் செல்லல்லாஹு அழிவ செல்லத்தை ஈமான் கொண்டதற்காக பல கஷ்டங்கள் இன்னல்கள் தொல்லைகள் துன்பங்கள் அனைத்தையும் தாங்கி உள்ளத்தில் ஈமானையும் அல்லாஹையும் ரசூலையும் நிரப்பிய சஹாபி விலால் அலி அல்லாஹு தாலா கூடி இருக்கிறது ஒரு நாள் பெருமானார் ஆனந்த கழிப்பிலே விலால் உனக்கு என்ன வேண்டும் கேள் என்றார்கள் பத்தாதா பிலால் அலி அல்லாவுக்கு என்ன வேண்டும் கேள் பிலால் அலி அல்லாஹு சட்டுன்னு கேட்டாங்க நாயகமே எனக்கு சொர்க்கம் வேண்டும் பழக்கம்லாம் கிடையாது எல்லா சாலிகின்களுக்கு முன்னால் நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் உலகத்துல எத்தனை நல்லவங்க இதுவரைக்கும் பிறந்தார்கள் இனி பிறக்க போகிறார்களோ அத்தனை பேர்களுக்கு முன்னால் நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் எல்லா சாலிகின்களுக்கு முன்னால் நீ சொர்க்கத்திற்கு சென்று விடுவாய் பிலால் போதாது நாயகமே எல்லா ஷஹீதுகளுக்கு முன்னால் நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் நாயகமே உலகத்தில் எத்தனை பேர் போர் செய்து இறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னால் நான் செல்ல வேண்டும் நாயகமே எல்லா ஷஹீதுகளுக்கு முன்னால் நீ சொர்க்கம் சென்று விடுவாய் விடால் வீடு விடால் இல்லை போதாத நாயகமே எல்லா சித்திக்குகளுக்கு முன்னால் நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் நாயகமே ஒரு நபிக்கு ஒரு சித்திக்கு தான் எல்லா நபி எல்லா சித்திக்குகளுக்கு முன்னால் எல்லா சித்திக்குகளுக்கு முன்னால் நீ சொர்க்கம் சென்று விடுவாய் விடார் சபையில் இருக்கிற அபூபக்கர் அலி எல்லாம் போன்றவர்கள் எல்லாம் கொதிக்கிறார்கள் பெருமானாரோடு இருக்கிறோம் பெருமானார் நிறைய சலுகைகளை அள்ளி அள்ளி விடுகிறார்களே போதாத நாயகமே எல்லா நபிமார்களுக்கு முன்னால் எவ்வளவு பெரிய ஆசை எல்லா நபிமார்களுக்கு முன்னால் நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் நாயகமே எல்லா நபிமார்களுக்கு முன்னால் நீ சொர்க்கம் சென்று விடுவாய் விடார் போதாத நாயகமே எல்லா ரசூல்மார்கள் ரசூல்மார்கள் முன்னூத்தி பதிமூன்று பேர்கள் தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்னால் நான் சொர்க்க சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் நாயகமே எல்லா ரசூல்மார்களுக்கு முன்னால் நீ சொர்க்கத்திற்கு சென்று விழார் போதாத நாயகமே உங்களுக்கு முன்னாலும் நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் நாயகமே பெருமானார் எனக்கு முன்னாலும் ஏனென்றால் பெருமானாரினுடைய வரலாறுகளை நீங்கள் புரட்டி பாருங்கள் திறந்த புத்தகம் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகளிலேயே மிகவும் குறைவான வார்த்தை லா இல்லை என்பதுதான் பெருமானார் பயன்படுத்திய வார்த்தைகளிலேயே குறைவான வார்த்தைகள் அவர்களிடத்திலே கேட்டு எழுதும் இல்லை என்பதே இல்லை என்ற வரலாறுகளை தான் பார்க்க முடியும் அந்த பெருமானார் எனக்கு முன்னாடும் நீ சொர்க்கம் செல்வாய் விழால் விழால்கள் அலி தாங்க தாங்கிக்க முடியல வேண்டாம் நாயகமே பெருமானார் செல்லல்லா ஒளிவசலம் சொல்லுவார்கள் மலர்கள் கூட தான் அனுப்பிய மனத்தை திரும்ப பெறலாம் நபிமார்கள் ரசூல்மார்கள் சொன்ன சொல்லிலிருந்து பிறழ்வது கிடையாது விழால் முதல் முதலிலே ஒட்டகத்திலே நான் தான் சொர்க்கத்திற்குள்ளே நுழைவேன் ஆனால் என் ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு எனக்கு பணியாளராக எனக்கு முன்னால் நீ நுழைவாய் விழால் என்றார்கள் ஹுமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலைவ செல்லம் என்றால் சொர்க்கத்தை உலகத்திலே இருந்து கொண்டே கொடுத்தவர்கள் பெருமானார் செல்லல்லாஹு அலைவ செல்லம் பெருமானார் சொல்லுவார்கள் எம் சி பைனன்னாசி முக்கண்ணா இந்த பூமியிலே ஒருவர் இருக்க இருக்கிறார் போதும் என்ற மனம் கொண்டவர் அவர் நடக்கிற பொழுது அங்கும் இங்கும் பார்ப்பார் ஆனாலும் கூட அவருக்கு பரவசம் ஏற்படாது அதை வாங்க வேண்டும் இதை வாங்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்படாது எது கிடைக்கிறதோ அதை கொண்டு பொருந்து வாழுகிற ஒரு மனிதர் என்னிடத்திலே இருக்கிறார் அவர் சொர்க்கவாசி என்றார்கள் பெருமானார் செல்லல்லாகும் செல்லம் எல்லா சகாபாக்களும் நம்மளை தான் பெருமானார் சொல்லுகிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவுபக்கர் உமர் எல்லாம் அல்லா போன்றவர்கள் எல்லாம் அபு மூசில் அஷாரி ஆசிரடி அல்லா போன்றவர்கள் எல்லாம் நினைக்கிறார்கள் பெருமானார் ஐன உக்காஷா எங்கே அந்த உக்காஷா என்றார்கள் இவர்தான் போதும் என்ற மனதோடு வாழக்கூடியவர் இவருக்கும் சொர்க்கம் உண்டு என்று பெருமானார் கேட்காமலேயே சொர்க்கத்தை கொடுக்கிறார்கள் இந்த உக்காஷா பெருமானார் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் சபை கூடியிருக்கிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானகுத்தாலா உலகத்தை படைத்த இருந்து கியாமத் நாள் வரை இருக்கக்கூடிய மனிதர்களில் எழுபதாயிரம் பேர்கள் வெறும் எழுபதாயிரம் பேர்களை மட்டும் அல்லாஹ் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்று சொல்லுகிற பொழுது சட்டென்று உக்காஷா அலி அல்லா நாயகமே அதில் நான் இருக்க வேண்டும் எல்லாத்துக்கும் முன்னாடி உந்திட்டாங்க எல்லாரும் நினைக்கிறாங்க நம்ம கேட்கணும் பெருமானார் கொடுப்பார்கள் என்று சட்டென்று முந்தினார்கள் உக்காஷா நாயகமே அந்த ஒருவரில் நான் இருக்க வேண்டும் நாயகமே வாழ்ந்தவின் அலிஹா நீ அதுல உள்ளவர் தான் உட்காஷான்ட்டாங்க பெருமானார் அடுத்து ஒருத்தர் கேட்கிறார் நாயகமே எனக்கு சபக்க கபிஹா உக்காஷா ஒரு சான்ஸ் தான் உக்காஷா முந்திக் கொண்டார் மற்றவர்களுக்கு கிடையாது பெருமானார் உலகத்திலே இருந்து கொண்டே சொர்க்கத்தை கொடுத்தார்கள் ரபி ஆ பெருமானாருக்கு பணி செய்த தோழர் ரபி ஆ சாதாரண பணி அல்ல தகஜத்து வேலையிலே பணி செய்யக்கூடியவர் தான் ரபி ஆ பெருமானாருக்கு பகல்ல எல்லாம் பணி செய்யறதுக்கு நிறைய சகாபாக்கள் இருக்கிறாங்க இரவு நேரத்திலே பெருமானார் எப்ப தகச்சத்துக்கு எழுந்திருப்பாங்கன்னு தெரியாது நம்மள மாதிரி அனார வச்சு எழுகிற பழக்கம் அல்ல பெருமானார் உறங்குவார்கள் திடீரென்று விழித்து வெளியே வந்து விடுவார்கள் அவர்களுக்கு ஒளி செய்வதற்கு தண்ணீர் கொண்டு போக வேண்டும் ரபிஆ அந்த பணியை தெளிவாக செய்தார்கள் ரவி ஆவுக்கு திருமண வயதாகி விடுகிறது ரவி ஆர் அலி அல்லாஹு விடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு கல்யாணம் பண்ணிக்க ரபி என்று சொல்லுகிறார்கள் இல்லை நாயகம் என்பதே அவர்களின் பழக்கத்திலே கிடையாது பெருமானாருக்கு மறுப்பு சொல்லுகிற பண்பாடு கிடையவே கிடையாது நவித்தோழர்களுக்கு திருமணம் செய்து கொள்றபியா சரி நாயகமே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணியாச்சு கல்யாணம் பண்ணதுக்கு பின்னால் மனைவி இடத்திலே இல்லாமல் பெருமானார் செல்லல்லாஹு செல்லத்தினுடைய வாயிலுக்கு வருகிற பொழுது நபிகள் பெருமானார் செல்லல்லாஹு செல்லம் சொன்னார்கள் ரவியா நீ சென்று விடு உன்னுடைய மனைவி இடத்திலே நீ செல் ரவியா என்று சொன்னார்கள் சரி நாயகமே போய் விடுகிறார் பஞ்சத்து நேரம் பெருமானார் கதவை திறக்கிறார்கள் ரபியா கீழே அமர்ந்திருக்கிறார் ரபியா அலி எல்லாம் கீழே அமர்ந்திருக்கிறார்கள் என்ன ரபியா போக சொன்னேனே நான் தான் போய்விட்டேனே நாயகமே போக சொன்னேனே நான் தான் போய்விட்டேனே ஆனால் எனக்கு உறக்கம் வரவில்லை நாயகமே உங்களை விட்டு விட்டு செல்வதற்கு எனக்கு உறக்கம் வரவில்லை நாயகமே அதனால் என் மனைவியின் ஹக்கையும் நான் நிறைவேற்றுகிறேன் உங்களின் ஹக்கையும் நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது இந்த பணியாளரை பார்த்த நபிகள் பெருமானார் உனக்கு என்ன வேண்டும் ரபியா உனக்கு என்ன வேண்டும் தாஜத்து வேலையில கேட்கிறாங்க பெருமானார் உனக்கு என்ன வேண்டும் ரபியா பெருமானார் சல்லல்லாஹு ஒளி விசலம் கேட்டவுடன் சொன்னார்கள் ரபியா எனக்கு சொர்க்கம் வேண்டும் முராஃபகத்துக ஃபில் ஜன்னா வெறும் சொர்க்கம் அல்ல நாயகமே முராஃபகத்துக ஃபில் ஜன்னா சொர்க்கத்திலும் இப்படி இருப்பதை போன்று நான் இருக்க வேண்டும் உங்களோடு சேர்ந்தே இருக்க வேண்டும் உங்களுக்கு பணி செய்து கொண்டே இருக்க வேண்டும் நாயகமே அது ரொம்ப கஷ்ட ரபியா பெருமானார் சல்லல்லாஹு அவ கயிறு தாலிக் வேறு ஏதாவது இருக்கிறதா கேள் ஏனென்றால் சராசரி மனிதர்களால் அது முடியாது பெருமானார் சொர்க்கத்திலேயே உயர்ந்த அந்தஸ்து மக்காமே மஹமூத் அல்லாஹுவினுடைய வலது பக்கம் இருக்கிற அந்தஸ்து ரிவாவுல் ஹம்து எல்லா நபிமார்களும் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு அந்தஸ்தை பெற்றிருக்கிற வசீலா என்ற சொர்க்கத்திற்குள்ளே தனியாக வசிக்கிற அந்த நபிகள் பெருமானாருக்கு பணி செய்வதற்காக எத்தனை கோடான கோடி ஊர்லின்கள் இருக்கிறார்கள் அந்த ஊர்லின்களிலேயும் ரைனா என்ற ஊர்லின்கள் உயர் ரக ஊர்லிங்கில் அவர்கள் சிரித்தால் அது அல்லாஹ் என்று எண்ணிக்கொள்வார்களாம் அந்த ஊர்லின்கள் எல்லாம் நபிமார்களுக்கு ஹிதுமத்து செய்ய இருக்க இது ரொம்ப கஷ்டம் ரபியா அவ கைரு வேற ஏதாவது இருக்கிறதா கேள் ரபியா லாயார சூழல்லா வேறொன்றுமில்லை முராபக்கத்துக்கு இல்லை முராபக்கத்துக்கு உங்க கூடயே இருக்கணும் சொர்க்கத்துல வேறொன்றும் எனக்கு வேண்டாம் நாயகமே பெருமனா செல்லல்லா ஒளிவசலம் சொன்னாங்க அதிகமா சுஜூது செஞ்சு கேட்டாங்க ரொம்ப தொழுது கொள்றபியா ரொம்ப தொழுது கொள்றபியா உனக்கு இந்த வாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவான் என்று பெருமானார் செல்லல்லா ஒலிவசலம் சொல்லி இங்கிருந்தே சொர்க்கத்தை கொடுக்கிறார்கள் இந்த நாயகம் செல்லல்லாக அலைவ செல்லும் உலகத்திலே இருந்தே சொர்க்கத்தை கொடுத்த நாயகத்தை உலகத்திலே தஸ்மீக செய்யாதே உலகத்திலே அவர்களின் மீது செலவாத்தை சொல்லாது எந்த ஜீவராசிகளும் இல்லை இல்லல் இன்சான் மனிதர்களை தவிர நாயகத்தினுடைய பெயரை கேட்டு சலாத்தை சொல்லாதே உலகத்தில் எந்த ஜீவனும் இல்லை பெருமானார் செல்லல்லா வலிவு செல்வன் அவர்கள் தன்னுடைய கையிலே கல்லை எடுத்து அகில தேடி வருகிறார்கள் இந்த நெட்டு ஒட்டகம் எங்களுக்கு சொந்தமானது என்று சொல்லுகிறார்கள் மதினாவின் மக்காவினுடைய ஹவாலியில் இருக்கக்கூடியவர்கள் ஓரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஓடி வந்து எங்களுக்கு சொந்தமானது முகமதே என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் செல்லல்லா செல்லம் அது நிறைய முறையிடுகிறது உங்களின் மீது நாங்கள் அறுக்கல நாங்க பாதுகாத்துக் கொள்கிறோம் என்று பெருமானா செல்லல்லா ஒளிவு செல்லும் இடத்திலே வாதா சொல்லுகிறார்கள் ஆனால் மனதுக்குள்ளே நாயகத்திற்கு மனதுக்குள் இருப்பதை பார்க்க தெரியாது என்று எண்ணிக்கொண்ட பெருமானாருக்கு பக்கத்துல போய் நிக்கிறாங்க மன்னன்த என்று நீண்ட நேரத்திற்கு பிறகு பெருமானா செல்லல்லாக அலைவ செல்லமன் அவர்கள் கேட்டார்கள் நீண்ட நேரத்திற்கு பிறகு பெருமானா நீ யார் என்று கேட்கிற பொழுது அப்துல் ரஹ்மான் இவன் அவுஃப் வந்திருக்கிறேன் நாயகமே என்று சொல்ல பெருமானார் தலையை தூக்குகிறார்கள் தலையை நாயகமே நான் நினைத்தேன் உங்களுடைய ரூகே போய்விட்டது என்று நான் நினைத்தேன் நாயகமே நீங்கள் கிடந்த நிலையை பார்த்து நம் நாயகத்தினுடைய ரூகு போய்விட்டதோ என்று நாங்கள் எல்லாம் நான் எல்லாம் பதட்டிப்படை பதட்டமடைந்து விட்டேன் நாயகமே ஏன் நாயகமே உங்களுக்கு இந்த நிலை என்கிற பொழுது பெருமானார் சொன்னார்கள் ஜிப்ராஹில் அலி இஸ்லாம் வந்து ஒரு சுப செய்தியை சொன்னார்கள் ஒரு சுப செய்தியை நாயகமே உங்களின் மீது யார் ஒரு முறை செலவாத்தி சொல்லுகிறார்களோ அவர்களின் மீது அல்லாஹ் பத்து முறை செலவாத்தி சொல்லுகிறான் நாயகமே பத்து முறை செலவாத்தி சொல்லுகிறான் நாயகமே அது மட்டுமல்ல மலக்குமார்கள் பத்து முறை அல்லாஹ் செலவாத்தி சொல்லுகிறான் என்றால் பத்து ரஹமத்தை செய்கிறான் என்ற அர்த்தம் மலக்குகள் செலவாத்தி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் பத்து முறை பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்ற அர்த்தம் ஒரு தடவை சல்லல்லாஹு அலா முகமது என்று சொன்னா பத்து ரஹமத் வந்து விடுகிறது பத்து முறை மலக்குகள் இஸ்திஃபார் செய்கிறார்கள் என்று இந்த சலுகை நாயகமே உங்களை தவிர உலகத்தில் எந்த நபிக்கும் இல்லை நாயகமே என்று ஜிப்ரஹீல் இஸ்லாம் சொன்னார்கள் அதற்கு நன்றி கடனாகத்தான் நான் விழுந்து விட்டேன் என்றார்கள் பெருமானார் எல்லா அதே சுருட்களிலும் பதிவான வரலாறு சமுதாயத்துக்கு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 எழுதினாலும் அந்த நன்மை எழுதி முடிக்க முடியாது அப்படி ஒரு செலவாத்தை சொல்லிட்டாரு அதனாலதான் அவருக்கு முதல் ஸ்டேஜ் என்று பெருமானார் செல்லல்லாஹ் அலி செல்லும் இடத்திலே ஜிப்ராஹில் சொல்லுகிறார்கள் அப்படி என்ன சொன்னார் நாயகமே என்கிற பொழுது அல்லாஹும் சல்லி அலா முகமதின் ஃபில் வல்லாஹிரீன் வஃபில் அலா இலா யோமித்தீன் ஆழமான அர்த்தம் கொண்ட வார்த்தை உலகத்திலே இதுவரை யாரெல்லாம் சொல்லி இருக்கிறார்களோ இனிமேல் கியாமத் நாள் வரை யாரெல்லாம் சொல்லுவார்களோ அத்தனை செலவாத்தையும் யா என் நான் பெருமானாருக்கு காணிக்கையாக்குகிறேன் இது மட்டும் மட்டுமல்ல மலகுல்லாலா உயர்ந்த மலக்குகள் இதுவரை எத்தனை மலக்குகள் படைக்கப்பட்டு நாயகத்தின் மீது செலவாத்தை சொல்லுகிறார்களோ அத்தனை மலக்குகளினுடைய செலவாத்தையும் சேர்த்து பெருமானாருக்கு நான் சொல்லுகிறேன் ஒரு வார்த்தையில உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்தையும் சேர்த்துட்டார் அம்முட்டு பேர் செலவாத்தை இவரு திருடி கொள்ளையடித்து இது இவ்வளவு பேர் செலவாத்து சொல்றாங்கன்னா எவ்வளவு நன்மை இருக்குமோ அத்தனை நன்மைக்குரிய செலவாத்தை நாயகத்திற்கு நான் காணிக்கையாக்குகிறேன் இதை கேட்டு அல்லாகவே ஆனந்த பரவசம் அடைந்து முன்னால் அவர் வைத்திருக்கிறான் என்று பெருமானார் ஒளிவு செல்லத்திற்கு ஜிப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்லுகிறார்கள் என்றால் சகாபாக்களின் காலத்திலேயே சலாத்தின் மீது பற்றும் ஆர்வமும் இருந்தது நவீனா மூசா அலி இஸ்லாத்திற்கு அல்லா ஜல ஷானகுத்தரா சொல்லுவான் வரலாற்று நூற்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மூசா நான் உன்னோடு எப்படி இருக்கிறேன் தெரியுமல்ல தொடர்பை விட நெருக்கமாக இருக்கிறேன் நாவுக்கும் பேச்சுக்கு எவ்வளவு தொடர்பு இருக்கிறது நாவிலிருந்துதான் தான் பேச்சு வெளியாகிறது அதை விட நான் நெருக்கமாக இருக்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான் உன் கண்ணுக்கும் பார்வைக்கும் மத்தியில் இருக்கிற தொடர்பை விட நான் நெருக்கமாக இருக்கிறேன் மூசா உனக்கு தெரியும் அல்லவா தெரியும் யா அல்லா உன்னுடைய உடலுக்கும் ரூபுக்கும் மத்தியில் இருக்கிற நெருக்கத்தை விட நான் நெருக்கமாக இருக்கிறேன் அப்ப அல்லாஹ் எவ்வளவு நெருக்கமாக இருப்பான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதையெல்லாம் சொன்ன அல்லாஹ் மூசா நாளை மறுமை நாளையிலே மஹர் மைதானத்திலே உனக்கு தாகம் ஏற்படாமல் இருக்க வேண்டுமா உனக்கு தண்ணீர் தாகம் ஏற்படாமல் இருக்க வேண்டுமா என்று மூசா அலி சலாத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் ஆம் என்று அல்லாஹ்விடத்திலே மூசா அலி சலாம் சொல்லுகிற பொழுது என் ஹபீப் பெருமானாரின் மீது நீ சலவாத்தை ஓதிக்கொள் நீ சலவாத்தை ஓதிக்கொள் மூசா என்று நபிமார்களுக்கு அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான் என் ஹபீபின் மீது சலவாத்தை ஓதினால் உனக்கு அங்கே தாகத்தை தீர்ந்துவிடும் தாகம் ஏற்படாது என்று சொன்னால் அந்த அபி கண்மணி நாயகம் செல்லல்லாக அழிவு செல்லத்தின் மீது அல்லாஹ் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற பிரியத்திற்கு அளவுகள் உண்டா இந்த செலவாத்தின் சன்மானங்கள் ஹதீஸ் நூட்களில ஓதுவதால் என்ன சிறப்பு ஓதாமல் இருப்பதால் என்ன நஷ்டம் எந்தெந்த நேரங்களில் செலவாத்தை ஓத வேண்டும் என்பதை எல்லாம் வரலாற்று நூட்கள் அதிச நூட்கள் பதிவு செய்து கொடுக்கிறது பெருமானா பண்ணவர்கள் அம்மார் அலி அல்லாஹு தாலாவை பார்த்து சொன்னார்கள் அம்மார் உலகத்தில் எனக்கு மட்டும்தான் சையாகான மலக்குகள் இருக்கிறார்கள் மலக்குகள் இருக்கிறார்கள் யாராவது ஒருத்தர் செலவாத்த சொன்னா உடனே பிடிச்சிட்டு வந்துருவாங்க அந்த சொல்லுகிறானோ மண் சல்லா அலைய மேத்த மர்ரா நூறு தடவை செலவாத்தை சொல்லிவிட்டால் ஒரு மனிதன் நூறு தடவை சொல்லிவிட்டால் கதவல்லாஹு பைன ஐனி அல்லாஹ் ரெண்டு கண்களுக்கு மத்தியில் எழுதுகிறான் பராஅத்தம் மினன் நிஃபாக் இவர் நிஃபாக்கு தனத்திலிருந்து நீங்கி விட்டார் முனாஃபிக் இல்ல என்று பொறிக்கப்படுகிறது பராஅத்தம் மினன் நார் இவருக்கு நரகம் கிடையாது இது எவ்வளவு பெரிய வேலை முனாஃபிக்குகளுக்கு தற்குள் அஸ்வல் மினன் நரகத்தினுடைய அடித்தட்டு அது இல்லை என்பதை வெறும் நூறு செலவாத்து எவ்வளவு நேரம் ஆக போகுது நூறு செலவாத்தால் முனாஃபிக்கிலிருந்து நீங்கி விடலாம் நரகத்திலிருந்து விடுதலை விட்டு விடலாம் அடுத்தும் பெருமானார் சொல்லுகிறார்கள் அஸ்கனகு யோமல் கியாமத்தி மயசுவதா நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் இவர்களை எங்கே குடியிருக்க வைப்பான் என்றால் ஷஹீதுகள் எங்கிருப்பார்களோ அங்கே அல்லாஹ் குடியிருக்க வைப்பான் என்று நபிகள் கோமான் செல்லல்லாஹு அழிவு செலவன் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அதனுடைய ஆற்றலை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஹூமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அழிவு செலவன் அவர்கள் இன்னொரு ஹதீசிலே இப்படி பேசுகிறார்கள் அவுலா அவுலன் நாசிபி யௌமல் கியாமா அக்ஸருஹும் அலைஹி ஸலாத்தா நாளை மறுமையிலே எனக்கு நெருக்கமாக இருப்பவர்கள் யார் இந்த கேள்வியை சமுதாயத்திற்கு முன்னால் வைக்கிற பொழுது நாயகத்திற்கு நெருக்கமாக இருப்பவர்கள் யார் ஹவுலுல் கௌசரிலே பெருமானார் தண்ணீர் தடாகத்திலே நின்று தண்ணீரை கொடுக்கிறார்களே அந்த நேரத்திலே பெருமானாருக்கு அருகிலே யார் இருப்பார்கள் சாதாரணமா இன்னைக்கு இருக்கிற காலேஜ்கள் எல்லாம் கவுண்டிங் நடக்குது கட் ஆஃப் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது எடுத்திருக்கிறாரா இவருக்கு டாக்டர்ஷிப் கொடுக்கலாம் குறைகிறதா இவருக்கு இன்ஜினியரு அதை விட குறைகிறதா பிஎஸ்சி ஒண்ணுமே இல்லையா எண்ணில பாஸ் ஆயிருக்கிறாரா ஏதாவது பிஏ கிஏ e படிச்சு பொழைச்சுக்கோ என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம் கட் ஆஃபை வைத்து இங்கே மதிப்பிடப்படுகிறதே பெருமானாரை சந்திப்பதற்கு அத்தனை கோடி மக்கள் இருக்கிற பொழுது நாயகத்துக்கு முன்னாடி யார் நிக்க முடியும் பெருமானார் செல்லல்லா ஒளிவசனம் இதைத்தான் சொல்கிறார்கள் அவுல நாசி வி யௌமல் கியாமா கியாமத் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பவர்கள் யார் தெரியுமா யார் அதிகமாக செலவாத்தை சொல்லி சேகரம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் தான் எனக்கு பக்கத்தில் நிக்க முடியும் இப்ப நாம கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும் அந்த நாயகத்தை நாம் நினைவில் தான் பார்க்கவில்லை நினைவில் தான் பார்க்கவில்லை மகஷர் மைதானத்திலே மாணவி செல்லல்லாக வலிவ செல்லத்தை தூரத்திலிருந்து பார்க்கிற பாக்கியமா நமக்கு வேண்டும் வேண்டாம் வேண்டாம் பெருமானாருக்கு நெருக்கமாக வேண்டும் செல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஆனா இன்னைக்கு சமுதாயம் எப்படி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் பெருமானார் சல்லாஹ் அலிவசலம் இன்னொரு அதிகத்தில் பேசுகிறார்கள் மண் பெருமானார் சொல்லுகிறார்கள் மண் சல்லா அலைய சலாத்தன் ஒரே ஒரு சலாத்தை யார் என்னின் மீது சொல்லுகிறார்களோ காணத்திலகு கிராத் அந்த சலாத்துக்காக அல்லாஹு தாலா இவனுக்கு ஒரு கீராத்தை கொடுக்கிறான் அல் கீராத்தும் இஸ்ல உகதின் பெருமானார் சொன்னார்கள் ஒரு கீராத் என்பது உகது மலை அளவு செய்வதற்கு சமமானது ஒரு ஹஜ் என்பது இருபது முறை போர் செய்வதற்கு சமமானது சொல்லிவிட்டு சொன்னார்கள் வசலாத்து என் மீது செலவாத்து சொல்வதற்கிறதே ஒரு ஹஜ்ஜும் இருபது முறை போர் செய்வதற்கும் சமமானது என்றார்கள் பெருமானார் செல்லல்லாஹு அலைவசனம் அவர்கள் ஒரு ஹஜ்ஜும் இருபது முறை பெருமானாரின் மீது காதல் கொண்டு அளவலாவே நாயகத்தை காண வேண்டும் என்ற ஆசையிலே செலவாத்துச் சொல்வதற்கிறது பெரும் ஆற்றலை தரக்கூடியது அடுத்து ஒரு பொன்னான ஹதீஸை பெருமானார் செல்லல்லாஹு அலைவசனம் அவர்கள் நமக்கு மத்தியிலே விதைக்கிறார்கள் அற்புதமான ஹதீஸ் உமா நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலைவசனம் அவர்கள் சொல்கிறார்கள் மன் சல்லா அலைய யோமி மிஅத்த மர்ரா யார் பகலிலே ஒரு மனிதன் என்னின் மீது நூறு முறை செலவாத்தை சொல்லுகிறானோ கலல்லாகும் அல்லாஹ் இவருடைய நூறு தேவைகளை பூர்த்தி செய்வான் ஒரு தேவை அல்ல நூறு செலவாத்தை சொன்னால் அல்லாஹ் நூறு தேவைகளை பூர்த்தி செய்வான் பெருமானார் பிரிக்கிறார்கள் சபையின மின்ஹாலி ஆகிரத்தி சலாசீன மின்ஹாலி துன்யா எழுபது தேவைகளை அல்லாஹ் ஆகிரத்திலே வைத்திருக்கிறான் முப்பது தேவைகளை அல்லாஹ் உலகத்திலே வைத்திருக்கிறான் நீங்க நூறு முறை செலவாத்தி சொல்லி நீங்கள் தேவைகளை சொன்னால் அல்லாஹ் ஜலஷானபுத்தலா முப்பது உலக தேவைகளை பூர்த்தி செய்வான் எழுபது ஆகிரத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வான் நீங்களே பிரித்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள் பெருமானார் சலல்லாஹு வலிவு செலவன் அவர்கள் என்று சொன்னால் அந்த செலவாத்தினுடைய மகிமை எப்படி இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கும் சலாத்த சொல்லாம இருந்தால் பார்த்து சொல்லவில்லை என்றார் எல்லோருக்கும் அறிமுகமான ஒரு ஹதீஸ் எல்லா ஹதீஸ் நூட்களிலும் பதிவான ஒரு ஹதீஸ் பெருமானார் செல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலே மெம்பர் படியிலே ஏறுகிற பொழுது பெருமானார் செல்லல்லாஹு அலிவசல்லம் முதல் படியில் ஏறி ஆமீன் சொன்னார்களே இரண்டாவது படியில் ஏறி ஆமீன் சொல்லுகிறார்கள் மூன்றாவது படியில் ஏறி ஆமீன் சொல்லுகிறார்கள் மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள் என்ன நாயகமே திடீர் என்று என்றைக்கும் இல்லாத ஒரு வளமை திடீர் திடீர் என்று மூன்று ஆமீன்களை சொன்னீர்களே என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது ஹுமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எந்த ஒரு மனிதன் ரமலான் மாதம் வந்தும் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்றார்கள் ஜிப்ராஹில் நான் ஆமீன் சொன்னேன் ஜிப்ராஹில் துவா கேட்டு நாயக ஆமீன் சொன்னா எவ்வளவு பவர்ஃபுல்லானது ரமலான் வந்து கூட பாவங்கள் மன்னிக்கப்படுகிற அளவுக்கு நல்ல செயல்களை செய்யவில்லை என்றா எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிறது அதுக்கு இந்த பத்துல நிறைய மாபிரத்தை கேட்டு பாவ மன்னிப்பு பெற வேண்டும் அல்லவா அந்த சிந்தனையே யாருக்கு இல்லையோ அவன் நாசமாகட்டும் என்றார்கள் ஜிப்ராஹில் நான் ஆமீன் சொன்னேன் இரண்டாவதாக ஜிப்ராஹில் அலி இஸ்லாம் கேட்டார்கள் நாயகமே உங்களின் பெயரை கேட்டும் யார் சடவாத்தை சொல்லவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும் என்றார்கள் நான் ஆமீன் சொன்னேன் நவீல் பெருமானார் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களுடைய பெயரை கேட்கறதுலேயே சகாபாக்களுக்கு ஆனந்தம் இருக்கும் உரைத்து சலாத்தை எடுத்துரைப்பார்களே ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது பெருமானார் சல்லல்லாஹு அலைவ செல்லம் பத்துவா செய்திருக்கிறார்கள் மூன்றாவதாக ஜிப்ராஹில் சொன்னார்கள் யார் ரெண்டு பெற்றோர்களை பெற்று பெற்றோர்கள் இருந்தும் அவர்களுக்கு பணி செய்து சொர்க்கத்தை அடைந்து கொள்ளவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும் என்றார்கள் நான் ஆமை சொன்னேன் பெற்றோர்கள் இருந்து ஹிதமத்தை செய்யறதில்லை பெற்றோர்களுடைய ஹிதுமத்தால் தான் சொர்க்கம் கிடைக்கும் ஹிதமத்து பணி செய்யாமல் யார் உலகத்திலே பெற்றோர்களை வெறுத்து பெற்றோர்களை மிரட்டி பெற்றோர்களை அடித்து ஒதுக்குகிறார்களோ அவர்கள் நாசமாகட்டும் என்றார்கள் நான் ஆமீன் சொன்னேன் பெருமானாரின் மீது சலமாத்தி சொன்னால் ஆமீன் சொல்ல வேண்டும் பெருமானாரின் மீது சலமாத்தி சொல்லுகிற பொழுது நாம் சலவாத்தி சொல்ல வேண்டும் இல்லை என்றால் பெருமானாரினுடைய சாபத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிடுவோம் அடுத்த ஹதீஸிலே பெருமானார் சொல்கிறார்கள் ஒரு சபை நடந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த சபையிலே அல்லாஹுவை பற்றி பேசவில்லை ரசூலை பற்றி அந்த சபையிலே ரசூலின் மீது சலவாத்தி சொல்லவில்லை என்று சொன்னால் காணத்து அலைஹி அல்லாஹி துரா பெருமானார் சலல்லா அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அவர்களின் மீது அல்லாஹுவினுடைய ஒரு கெட்ட பார்வை வந்து விழும் கெட்ட பார்வை அல்லாஹ் நாடினால் இன்ஷா அத்தபகும் இன்ஷா கஃபரலகும் அல்லாஹ் நாடினால் அவர்களை மன்னிக்கலாம் அல்லாஹ் நாடினால் அவர்களை மன்னித்து விடலாம் அவர்களை தண்டிக்கவும் செய்யலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் ஒரு சபை நடக்கிறது என்று சொன்னால் அங்கே அல்லாஹ்வை பற்றி புகழ வேண்டும் ரசூலின் மீது சலவாத்தை உரைக்க வேண்டும் இன்னொரு படி மேல் ஏறி பெருமானார் சொல்லுகிறார்கள் மஜ்தம கவுமுன் சும்ம தஃபர்ரகு பிகைரி திக்ரில்லாஹி வஸ்ஸலாத்தி அலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டம் ஒன்று சேர்கிறார்கள் பிறகு பிரிகிறார்கள் ஆனால் அதற்குள்ளே அந்த ஒன்று சேருகிற பொழுதும் பிரிகிற பொழுதும் அவர்களுக்குள்ளே அல்லாஹுவை பற்றிய திக்ர் இல்லை ரசூலின் மீது செலவாத்து இல்லை என்று சொன்னால் இல்லா காமு அந்தனமின் ஜீஃபா பிணத்தை விட நாற்றமடிக்கிற வாடையோடு அவர்கள் வெளியே திரும்புகிறார்கள் என்றார்கள் பெருமானார் செல்லல்லாஹு அலைவர் அந்த ஈய சரியத்துல வந்து முக்கிய எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது ஈய முக்கிய எடுத்திருக்கான் ஒரு சொட்டு இருந்திருக்கு அங்கிட்ட திரும்பி பார்த்துட்டு ஒரு உரிஞ்சு இவர்களுக்கு ஈ கஞ்சன்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட கஞ்சர்களும் நம்மளே நிறைய பேர்கள் உண்டு ஆனா இதெல்லாம் விட பெரிய கஞ்சன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மன் அபகலுன் மன் துகிர்து இந்தஹு அவனிடத்தில் என் பெயர் சொல்லப்பட்டும் லம் யுஸல்லி அலை லம் யுஸல்லி அலைய என்னின் மீது எவன் ஸலவாத்தை சொல்லவில்லையோ அவனை விட பெரிய கஞ்சன் உலகத்தில் யாருமே கிடையாது மன் துகிர்து இந்த ரஜிலின் லம் யுஸல்லி அலைய பகுவ பக்கத்து சகா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என் பெயரை சொல்லப்பட்டு எவன் சலவாத்தை சொல்லவில்லையோ அவன் பெரும் பாவி என்றார்கள் பெருமானார் சல்லல்லாஹ் பெரிய பாவி அவன் என்று பெருமானார் வெறுக்கிறார்கள் என்று சொன்னால் பெருமானாரின் மீது நாம் எப்படி சலவாத்தை சொல்ல வேண்டும் எந்தெந்த நேரத்தில் சலவாத்தை சொல்றது பெருமானார் சொல்லுகிறார்கள் ஜுமாவுடைய நாள் அதை விட சிறந்த நாள் எதுவுமே கிடையாது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுமாவை பற்றி சொல்லுகிற பொழுது ஜுமாவில யார் அதிகமாக செலவாத்தை சொல்லுகிறாரோ அக்ரபு மின்னி மஞ்சரத்தன் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருப்பார் என்று என்று பெருமானார் சொல்லுகிறார்கள் யார் ஜுமாவினுடைய பகலிலும் ஜுமாவுடைய இரவிலும் யார் சலவாத்தை என் மீது சொல்லுகிறார்களோ குன்துலகு ஷஹீதன் வஷஃபியா அவருக்கு நான் நாளை மறுமையிலே ஷஹீதாக சாட்சியாளராக பரிந்துரையாளராக பெருமானாரினுடைய சாட்சியும் நமக்கு தேவை பெருமானாரினுடைய பரிந்துரையும் நமக்கு தேவை நாயகத்தினுடைய சபாத் இல்லை என்றால் நாம் எங்கே சொர்க்கத்தை பார்க்க முடியும் பார்க்க முடியாது அதோடு மட்டுமல்லாமல் நாயகம் நானே சாட்சியாக நின்று இவர் என் மீது செலவாத்தை சொன்னவர் அல்லா நீ சொர்க்கத்திற்கு அனுப்பு என்று நான் சாட்சி சொல்லுவேன் என்று பெருமானார் சல்லல்லாஹு ஜுமா வஸல்லம் ஜுமாவுடைய நாளை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள் பெருமானார் அடுத்து பேசுகிறார்கள் ஜுமாவுடைய நாளையிலே எந்த மனிதன் எண்பது முறை செலவாத்தி சொல்லுகிறானோ என்னின் மீது எண்பது முறை செலவாத்தி சொல்லுகிறானோ எண்பது ஆண்டுகளின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார்கள் எண்பது ஆண்டுகளின் பாவங்களை பெருமானார் மன்னிக்கப்படும் என்றார்கள் அடுத்தும் பெருமானார் சொல்லுகிறார்கள் யார் ஜுமாவுடைய தினத்திலே நூறு முறை எவ்வளவு நேரம் ஆக போகிறது நூறு முறை யார் செலவாத்தி சொல்லுகிறாரோ பெருமானார் சொன்னார்கள் நூறு ஆண்டுகள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்ன நாயகம் அவர்களுக்கு அல்லா ஒரு பிரகாசத்தை கொடுப்பான் அந்த பிரகாசத்தை லவ் கசம பைனல் ஹலா இக்கு குள்ளியும் முழு உலகத்திற்கும் முழு படைப்பினங்களுக்கும் அந்த பிரகாசத்தை பிரித்து கொடுத்தால் லவசத்துகும் அத்தனை பேர்களையும் அது சுருட்டிக் கொள்ளும் அந்த அளவிற்கு பிரகாசத்தை நூறு முறை ஜுமாவுடைய நாள் செலவாத்தை சொன்னால் அல்லாஹ் கொடுக்கிறான் பெருமானார் செலல்லா பழிவு செலவு சொல்கிறார்கள் அடுத்தும் பெருமானார் பேசுகிறார்கள் யார் ஆயிரம் முறை ஜுமாவுடைய தினத்தில் என்னின் மீது செலவாத்தை சொல்லுகிறாரோ அவர் மௌத்தாவதில்லை அவருடைய சொர்க்கத்தின் இடத்தை பார்க்காமல் மௌத்தாவதில்லை சொர்க்கத்திலே இவருக்கு என்ன இடம் இருக்கிறது முதல்ல இவருக்கு சொர்க்கம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் தீர்மானித்து சொர்க்கத்திலே இவருடைய எந்த இடம் என்பதையும் அல்லாஹ் காட்டி விடுவான் இந்த ஆற்றில் செலவாத்தை தவிர வேறு எந்த பொருளுக்கு இருக்கிறது பெருமானார் செல்லல்லாஹு அழிவு செலவன் சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப ஜுமாவுடைய தினத்திலே சில மலக்குகளை எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார் அந்த மலக்குகளிடத்திலே வெள்ளியினாலான பேப்பர்கள் இருக்குமாம் களமும் மின் தகவின் தங்கத்திலான தங்கத்திலான பேனாக்கள் இருக்கும் அவர்கள் எழுதுவார்கள் யாரை எழுதுவார்கள் அந்த ஏட்டிலே தங்கத்திலான பேனாக்களால் வெள்ளி ஏட்டிலே யார் எழுதுவார்கள் யார் ஜும்மா அன்றைக்கு அதிகமாக செலவாத்தி சொல்லுகிறார்களோ அவர்களை பொறிக்கிறார்கள் முதல் இரண்டாவது மூன்றாவது என்று அவர்கள் கணக்கெடுப்பு செய்து கண்மணி நாயகம் செல்லவாக அழிவ செல்லம் அன்னவர்களிடத்திலே ஒவ்வொரு ஜுமாவிலும் ஒப்படைக்கப்படுகிறது என்றால் பெருமானாரின் மீது நாம் எந்த அளவிற்கு செலவாத்தை சொல்ல வேண்டும் இரண்டாவதாக நாம் செலவாத்தை சொல்ல வேண்டிய இடம் அதான் வாங்கு சொல்லுகிற பொழுது வாங்கு சொல்லுகிற பொழுது யார் செலவாக்கியை சொல்லுகிறாரோ அதை குறிப்பா வாங்க கேட்டதுக்கு பின்னாடி துவா ஓதுகிறோம் அல்லவா வசீலாவை கேளுங்கள் என்றார்கள் பெருமானார் வசீலா என்பது ஒரு தனி சொர்க்கம் ஒருத்தருக்கு தான் கொடுக்கப்படுகிற சொர்க்கம் அற்புதமான மாளிகை சொர்க்கத்தில் இருக்கிற எல்லா மாளிகைகளிலையும் அற்புதமானது ரெண்டே ரெண்டு தான் ஒண்ணு மக்காவே மஹமூத் அது தனி இன்னொன்று வசீலா வசீலாவை விட உயர்ந்த சொர்க்கம் அழகான சொர்க்கம் கிடையாது ஆனா அதுல இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான் இருக்க முடியும் பெருமானா சரல்லா ஒலி வசலம் ரொம்ப ஹிக்குமத்தா சொல்றாங்க அல்லாஹ் சொல்லி கொடுத்து சொல்றாங்க நாளைக்கு நபிமார்கள் எல்லாம் போட்டி போடக்கூடாது எனக்கு வேணும்னு போட்டி போடக்கூடாது அதுக்காக எனக்கு உம்மத்துமார்களே நீங்க ஒரு உதவி செய்யுங்க பெருமானார் கேட்கிறார்கள் என்ன உதவி சகாபாக்கள் கேட்கிற பொழுது சொன்னார்கள் நீங்க எல்லாமே சேர்ந்து சொல்லுங்க நீங்க எல்லாமே நாயகத்துக்கு யாழ்லா வசீலாவை கொடு நாயகத்துக்கு வசீலாவை கொடுன்னு கேட்டா நாளை மறுமையில அல்லா எல்லா நபிமார்களும் யாழ்லா தான் வசீலா என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்பார்கள் நூக அலி இஸ்லாம் கேட்பாங்க உடனே அல்லாஹ் சொல்லுவான் யாருக்கு ஓட்டு அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் வசீலாவை பெறலாம் என்று சொல்லுவான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தனிமரமாக நிற்பார்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் தனிமரமாக நிற்பார்கள் முகம்மதுக்கு யாரெல்லாம் வசீலாவை கேட்டது என்றால் உம்ம செய்யாமல் இருந்ததே